என்று சொல்லி சொல்லுறேன் போல அச்சப்பத்து என்ன அச்சப்பத்துன்னா அதான படிக்கணும் அதை படிக்கணும் ரொம்ப அருமையா சொல்றார் இதுல இந்த அச்சத்தை பார்த்து இந்த அச்ச அவர் சொல்லுவது அச்சப்பத்துன்னு இருக்குது அஞ்சு மாறின்னு இருந்தாலும் இது மாதிரி சொல்லுவதன் வாயிலாக ஆனந்தத்தை அடைகிறார் எப்படி அடைய முடியும் அச்சத்தை சொல்லி ஆனந்தத்தை அடைகிறார் எப்படி பார்க்க பாருங்க புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் புற்றில் வாழ் ஆறாவும் அஞ்சேன் பாம்புனா பாம்பு என்றால் படையும் நடுங்கும்னு ஒரு பழமொழி ஒரு பழமொழி அதனால தான் பாம்பை சொல்லிட்டார் எத்தனையோ பொருள் நம்ம வந்து மருத்துவ தீண்டும் ஆனால் பாம்புங்கிறது ரொம்ப இது சரிங்களா பெரிய பிராணத்தில் பாம்பு கடித்து இறந்தது திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு வரலாற்றில் யாரு அப்போது இருக்கிறார் பையனுக்கு எப்போ இலன் இருக்கும் போது இலன் இருக்கும் போது அப்படின்னு பாம்பு தீண்டியது இன்னொருவனை பாம்பு தீங்கியது எந்த ஊர்ல பெரியபுரம் எங்க அதான் அப்போதைய ஒரு சிவ சிவ இன்னொரு இடத்துல திருமருகள் இல்ல இல்ல திருமருகள் திருமருகல்ல அங்க தடையா எனுமால் தரணி எனுமால் அங்க பாம்பு செஞ்சு அப்போ ஆம்புதீன் இறந்தது ஒரு பையனையும் ஒரு மணமகனாரையும் மணமகனாரை தீண்டியது திருமர்களிலே பையனை தீண்டியது திங்களூரில் அதை நீக்கியவர் சம்பந்தர் இது நீக்கியவர் அப்பர் சுவாமிகள் தெரியுமா நாம தெரியும் எனவே ஆனா இங்க திருவண்ணாமலை வந்தவர் கொஞ்சமா இருந்தாலும் கூட இவங்க எல்லாம் அதையா படிச்சிருக்காங்க படிச்சதுனால சொல்ல முடியும் புற்றில் வாழாராவும் மஞ்சேன் அந்த பாம்புக்கு நான் பயப்பட மாட்டேன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் பார்த்தீங்களா இந்த பொய் பேசுறவங்க மெய் மாதிரி பேசுவாங்க தான் நடிப்பாங்களாம் இல்ல அதெல்லாம் நடிச்சு கொண்டு நம்ம ஏதோ நம்ம மெய்யை வந்து மெய்ய அல்லாத மெய்யன்னு சொல்லுவாங்களாம் அப்படி பொய்யர் கூறுகிற மெய்யுக்கும் நான் கவலைப்படல பொய்யான வார் தடயம் மண்ணல் கண் முதல் பாதம் நன்னி மற்றுமோ தெய்வம் தன்னை உண்டன நினைந்து எம்பம்மான் கட்டிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாரி நான் யாரை கண்டு பயப்படுவேன் கேட்டால் பாம்புக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் பொய்யருடைய மெய்க்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் இது யாரு கண்டா கற்றைவார் சடயம் அண்ணல் கண்ணூதல் பாதம் நன்னி நல்ல அருமையான தொகுதியான சடை உடையவர் நம்முடைய பெருமான் கற்றைவார் சடை அப்படின்னா நல்ல தொகுதியான சடை கூந்தல் பார்த்தீங்கன்னா அதை பாட்டு தரையில் வந்து பெற முடியாது சரிங்களா இப்போ நாங்களாம் பரசுராமனும் இருக்கும்போது சொல்லும்போது எங்களுக்கு திருப்பணந்தால் ஞாபகத்துக்கு வராமல் இருக்க முடியாது ஏன் செஞ்சடை வேதியனும் திரு தாடகை சரணி செஞ்சடை வேதியனும் என்னங்க விரிசடையில் பிறை சூடியது இப்படியெல்லாம் சடைவினால விரிந்து இருக்கிறது செஞ்சடை வேதியன் அது அருமையா அந்த காலத்துல திரு திருமுறையில செஞ்சரை வேதியல் நூறு தான் என்று பாட்டில் இருக்கு பின்னால வந்த புண்ணியவான்கள் செம்மைங்கிறத அருணம் என்று ஆக்கி சடைய ஜடையாக்கி அருண ஜடேஸ்வரர் என்று சொல்றாங்க இதை நாங்கள் தமிழ் படிச்சு சொல்லாம இருக்குமா இது தமிழ் கல்லூரி பகுதியில் இருக்குது இது ஒரே ஒரு செவ்வது தான் இந்த படம் கல்லூரி இந்த புறம் செஞ்சரை பெறுகிறது இவங்கெல்லாம் அருமையா ஒவ்வொரு சோமவாரத்திலும் கல்லூரியிலிருந்து அருமையா திருநீரிட்டு கொண்டு மாலை நேரத்தில் உள்ளே சென்று அருமையாக மீண்டும் குளத்தில் இறங்கி கால் நீர் அலந்தி அப்படியே பிரகாரமாக வந்து விநாயகர்ல விநாயகரவன் படித்து அப்புறம் பாத முருகன் இதில் படித்து அப்புறம் அந்த பத்து பாட்டையும் மீண்டும் வந்து படித்து இப்படி அருமையாக வழிபாடு செய்த ஒரு காலம் கற்றைவார் சடையம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி அருமையா கற்றைவார் சடைன்னு வரும்போது செஞ்சடை வேதியும் இருந்தது இந்த ஞாபகம் வேணும்ல தகுதியான நீண்ட சடையை உடைய அவனுடைய கண்ணுதல் நெற்றிக்கண்ணுடையவன் அவனுடைய திருவடியை நாம் எண்ணி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்து கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறது அப்புறம் பார்த்தாங்க எல்லாரும் நாலு பேர் அந்த வேற ஏதோ கோயிலுக்கு போகணும் சரி நீ இவன் அதே போடுறது யாரு சாமியே சரண சரி சாமியே சரண போகணும் போனோன்னு நல்ல அருமையா சிவன் கோயில் வந்து வழிபாடு செய்துட்டு இருந்தவன் என்ன பண்றான் இப்படி நாலு பேர் சேர்ந்தவனு சாமியோ சரண ஐயப்பா அப்படின்ட்டு போறோம் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் வழிபாட்டு தெய்வமா நமக்கு இல்லை பண்டு எல்லாம் இல்லவே இல்லை அருமையா சிவன் கோயில் தடுக்கி விழுந்தா இருக்குது இங்க இருக்கிற பெருமான் தாராதையா எந்த பெருமான் தந்திர போறான் இங்க இருக்கிற அண்ணாமலையானுடைய அடிக்கமலம் தாராத பொருளை வேற எந்த தெய்வம் தான் தந்திர பொருள் இங்க இருக்கிற அண்ணாமலையானை விட்டு எங்கேயோ போறோம் ஒரு பாட்டு கூட அந்த காலத்து திரைப்பட பாட்டு நினைக்கிறேன் இல்ல இது ஆஹ் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கம் அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கம் யார் பாடணும் தெரியாது ஆனா அந்த வரி அருமையான கருத்து அதனால அப்படியே <laughs> மனசில் எனவே நம்முடைய பெருமானை நல்ல வழிபாடு செய்து செய்து கொண்டிருப்பவர் இடையில மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்து அருமையா திருவண்ணாமல் இருக்கிறவர் நல்ல அண்ணாமலையானுடைய அடிக்கமலத்தை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறவர் திடீர்னு என்ன பண்ணார்னு கேட்டா ஐயா சாமியே சரண ஐயப்பா நான் போறேன் என்று ஆரம்பிச்சு ஓர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்து அங்கே போறபோக்குன்னு சொல்லிருக்காரு இந்த தெய்வத்தை விட ஒரு தெய்வம் ஒண்ணு உண்டாயா ஆனா உண்டன நினைந்து இல்ல ஆனா அவன் புத்தியில அவன் இருக்குன்னு நினைச்சிட்டு போனான் உண்டன நினைந்து எம் பெம்மான் நம்முடைய திருவண்ணாமலையாரை விட்டு விட்டு எங்கேயோ போறீங்கிறியப்பா நம்முடைய திருவண்ணாமலையாரை விடவா மற்ற தெய்வம் தெரிஞ்சு நினைந்து எம் பெம்மான் கற்றிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறி நம்முடைய பெருமானை வழிபாடு செய்து கொண்ட நீ இடைக்காலத்தில் நம்முடைய பெருமானை வழிபாடு வழிபாடு செய்வதை விடுத்து வேற ஏதோ இதை விட பெரிய தெய்வம் இருப்பது போலவும் அது உன்னை உடனே ஆட்கொள்வது போலவும் போய் விதிகிரியப்பா அந்த மாதிரி ஆட்களை கண்டா தான் எனக்கு பயம் சார் யாரு மாண்பு அமைச்சர் இருக்க அச்சமா வேற மற்றவோர் தெய்வம் தன்னை உன்ன நின்று எம்பெம்மான் கற்றில்லாதவரை எம்பெம்மான் கிடையாது நம்முடைய அண்ணாமலையாரையே மீண்டும் மீண்டும் நினைக்காது கற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமா ஒரு காலத்துல திருவண்ணாமலையில ஆறு காலம் வந்துகிட்டு இருந்தார் ஆ திரு அண்ணாமலையாருன்னா அப்படியே ஆஹா அப்படின்னு சொல்வார் அவர் திடீர்னு எங்கேயோ ஒரு நான் கெடுத்த கேட்டா ஒரு தரம் வாழ்ந்து ஒருத்தன் அழைச்சிட்டு போனான் எங்க சாமியே தரணும் ஐயப்போ அதுல இருந்து பிடிச்சவன் இந்த அண்ணாமலையார் நான் இதெல்லாம் பாக்குறீங்க எனக்கு அங்க இருக்கா எங்க ஐயப்பா என்று போனாலே அந்த மாதிரி ஆட்களை பார்த்தாலே எனக்கு பயம் இப்ப மணிவாசகர் யாருக்கு அஞ்சுகிறார் என்றால் இந்த மாதிரி ஆளுக்கு அஞ்சுகிறார் ஏன் அஞ்சுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் ரொம்ப அருமைப்பாரு இப்போ என்ன அஞ்சனும் அவன் போறான் இப்படியே போறான் நமக்கு என்ன வந்துருக்கு இப்படி ஒரு ஆன்மா நல்ல ஆன்மாவா அது இப்படி போயிட்டுது இவன் பெற வேண்டிய இன்பத்தை பெறாமல் போய்விட்டானேங்கிற ஏக்கத்தினால அஞ்சினாரே தவிர வேற ஒன்றும் இல்லை இதனால ஒரு நன்மையும் இல்லை தீனையும் இல்லை ஆனாலும் ஒரு நல்ல ஆன்மாவா இருந்து இப்படி போனானே என்று சொல்லி அதற்கு அச்சப்படுவாராம் அம்ம நாம் அஞ்சு மாறி வெறுவரேன் வேட்கை வந்தால் வேட்கை வந்தால் வெறுவரேன் வேட்கை அப்படின்னு அர்த்தம் ஆசை விருப்பம் அர்த்தம் இந்த ஆசைன்னு ஒண்ணு வந்ததுன்னா நம்ம கொண்டு போய் கீழே தள்ளிவிடும் இல்லை அந்த ஆசை மட்டும் அதான் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்றெல்லாம் சொன்னாங்களே அந்த ஆசை அவ்வளவு கருது திருவள்ளுவர் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞாண்டும் தவா பிறப்பினும் வித்து இது உயர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஆமா ஆமா என்ப எல்லா உயிர்க்கும் உனக்கு எனக்கு மட்டுமல்லப்பா எல்லா உரை சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஓனி பேதங்களுக்கும் சரி எல்லா உயிருக்கும் இன்னைக்கு நாளைக்கு இல்லை எஞ்ஞாண்டும் என்ன தரும் சார் அந்த ஆசை தானாரு தவா பிறப்பினும் விட்டு மீண்டும் மீண்டும் எருவாய் தருவாய் தனிலே உருவாய் இதிலே தொடர்வாய் வெறி போல ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் இப்படிலாம் அழியணுமேப்பா புல்லாகி பூடாய் புருவாய் மரமாகி இப்படிலாம் இருந்து எல்லா பிறப்பும் பிறப்பியதா இந்த ஆசைன்னு ஒன்று இருந்தா பிறவி வருமே அது வேணாங்கிறவங்க அப்ப பிறப்பு ஈனும் வித்து அப்போ திருவள்ளுவருடைய கருத்து என்ன இந்த பிறப்பினை நீக்க வேண்டும் என்பது கருத்து இன்னொருத்துல சொல்ல பிறப்பென்னும் பேதமை நீங்க பிறக்கிற வரைக்கும் அறியாமையுடைய வந்தாங்க எப்ப எதை காணும் சிறப்பென்னும் செம்பொருள்